இன்னுமே நீ எப்போ பார்த்தாலும் நாடு சொன்னா நான் சொல்றதை சொல்லணும் சரிதா சரிதா என்ன நாடு தெரியுமா என்றார் என்ன நாடா நம்ம நாடுதான் நாம இருக்கிற நாடுதான் ஆமா காதலவர்க்கு நம்முடைய அன்பாக இருக்கின்ற பெருமானுக்கு அன்பு ஆண்டு மீளா அருள் புரிவான் நாடு அன்பு ஆண்டு அவனுடைய நாடு எப்படி இருக்குன்னா அன்பையே ஆட்சி செய்யுமா அப்ப என்னன்னு கேட்டா அன்ப அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை பண்பார்க்கும் பற்றர் மரம் தெளிச்சது அது மாதிரி இந்த அன்புங்கிறது உள்ளத்துல இல்லைன்னு சொன்னா அதுவும் பாலை நிலமும் ஒண்ணுதான் அப்ப அன்பில்லாத உடம்பு இருந்ததுன்னா சீக்கிரம் சகாரா பாலைவனம் அல்லது தார் பாலைவனம் என்று சொல்ல வேண்டியது இல்ல பண்பார்க்கன் மரம் தரிச்சற்று என்றெல்லாம் சொன்னாரு அதனால இந்த அன்பு அன்பு அவன் நாட்டுல எல்லோரும் அன்பை ஆட்சி செய்வாரலாம் அன்பு ஆண்டு மீளா அருள் புரிவான் மீளா அருள் என்ன மீளான்னா ஆமா மீட்டிங்கு வராம அல்லது மீளா அடிமை மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே முளாத்தி போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியார்தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கிருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து போயிருக்கு அதனால அதனால அப்படிப்பட்ட பெருமானவன் ஆகவே மீதா இந்த ஆமா அன்பு ஆண்டு மீதா அருள் புரிவான் நாடு ஒன்றும் அந்த நாடு எங்க இருக்குன்னு கேட்டா நம்ம நாடுதான் தென்பாண்டி நாடே தெளி தென்பாண்டி நாடுதான் அப்போ தென்பாண்டி நாடுங்கிறது பாண்டி நாட்டிலேயே இது நம்ம இந்திய நாட்டிலேயே தெற்கு பகுதியில் இருக்கிற பாண்டி நாடு தென்பாண்டி நாடு அதான் தென்னாளுடைய சிவனியை போற்றி என்னாட்டவர்க்கு நிறைவா போற்றி சொன்ன ஒண்ணு இதுல சில பேர் ஆராய்ச்சி எல்லாம் ஏன் தென்பாண்டி நாட்டை சொன்னாருன்னா சாமி பிறந்த ஊர் அது அதனால அப்படின்னு அப்படி இருந்தால் அது திருவாசகம் இல்லை வெறுவாசகம்னு அர்த்தம் சாமி பிறந்த ஊர் அப்படின்னா தன்னுடைய நாட்டுப்பட்டு வீட்டுப்பட்டு எல்லாம் இதுல காட்டினாங்கன்னா திருவாசகம் ஆகுமா இல்லை பெருமான் அரசு செலுத்தி அறுபத்தி நான்கு திருவிளையாளர்களை புரிந்த நாடு எது மதுரை என்பான் சாமி பிறந்த ஊரும் என்ன அது ஒத்துக்கிறோம் ஆனா சாமி பிறந்ததுனால் மட்டுமல்ல அந்த காரணத்தை நம்ம போல இருக்கிற ஆள் அர்த்தம் ஒன்று ரெண்டாவது இன்னொரு அருமை குரோர் சுவாமி சொல்ற குரோர் சுவாமியில மறப்போமா அது விடைக்கூடிய இன்னொரு இடத்துல தமர நீர் புவனம் முழுதொருங்கின்றால் தடாதகாதேவி என்று ஒரு பேர் தரித்ததும் எப்பா எங்க அம்மா கைலாயத்தில் இருக்கிற அம்மா தடாதகை பிராட்டியார் என்ற பெயரோடு கூட வந்து ஆட்சி செலுத்தினார் ஒரு இடத்துல முத முத யார் வந்தது அம்மா தான் வந்தாங்க சரிங்களா அம்மா வந்த பிறகுதான் அப்பா எல்லாம் வந்தாங்க ஆமா நமக்கெல்லாம் கூட பாருங்க யாரு தெரியும் முதல்ல அம்மா தான் தெரியும் நீங்க இதை போய் கிடையாதீங்க சிவ சிவ ஆமா ஆமா நம்ம அந்த அம்மாவை பேசுறோம் என் அம்மா எல்லா உயிர்களையும் ஈண்டு காத்து வருகின்ற அம்மா இருக்காங்களே அந்த அம்மா சொல்லுங்களா அந்த அம்மா தடாதகா தேவி என்று ஒரு பெயர் தரிக்க வந்ததும் நீ கூட இப்படி முன்னு வரலாமே கஷ்டமா இருக்கு இல்ல இல்ல அது அவங்க எல்லாரும் முன்னு வரணும்னு சொல்லி தான் பின்னே அதனால பாரியா அந்த உலகத்தை எல்லாம் ஆட்சி செய்கின்ற பெருமாட்டி தராதகை என்ற பெயரோடு கூட ஆண்ட இடம் எது பெண்டிகளை வைப்போம் ஆண்ட இடம் எது சரி இந்த அம்மா வந்தவொடனே தனி முதல் ஒரு நீ சவுந்தர மாறனானதும் அம்மா முன்ன வந்ததுனால அப்புறம் ஐயா வந்தாங்களாம் அவர் என்ன சவுந்தர பாண்டியன்கிற பெயர்ல வந்தாராம் சரிங்களா சரி முதல்ல அம்மா வந்துட்டாங்க அப்புறம் அப்பா வந்தாங்க அப்புறம் புள்ள வந்துட்டு எந்த பிள்ளைனர் குமரவேள் பழுதி உக்கிரன் என பெயர் கொண்டதும் எல்லாம் திருவிழா பண்ணிருக்கு முருகப்பெருமான் உக்கிரகுமார பாண்டியனாக வந்தார் சரிங்களா இப்படி மூன்று பேரும் எங்கே கைலாயத்தில் இருக்கின்ற பெரியவர்கள முதல்ல அம்மா முன்ன வர அடுத்தது அப்பா வர அடுத்தது பையன் வர யாரு அப்பா சவுந்தர பாடம் இந்த அம்மா தடா எல்லாம் பெயர் பாருங்க எல்லாம் புனை பெயர் வச்சுக்குதுன்னு இப்பதான் புனை பெயருங்கிறானு மக்கு சரிங்களா எங்க அம்மா அங்கிருந்து வரும்போது நான் பார்வதி அப்படின்னு சொல்லிக்கல சடாதகா தேவி ஓஹோ பெயர் மாத்திக்கிட்டாங்க அவர் என்ன சிவபெருமான் சவுந்தரமாறன் என்று வச்சுக்கிட்டார் தம்பி என்ன வச்சுக்கிட்டது குமரவேல் அல்ல உக்கிர பெருவழுதி பாண்டியனாக பெருகிட்டு இப்படி மூன்று பேர் வந்த ரகசியம் என்ன தெரியுமா குருவன் சுவாமிகள் அது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுனாரு எல்லாம் சார் உள்ளூர வேலை ஒரு விஷயம் இருக்குனர் என்னன்னு தமிழ் எங்க அருமையா இருக்குது தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டாள் அப்படிங்க தமிழளிக்கும் நல்ல வேலை தமிழ் என்னமோ தோன்ற வைக்க போறாங்க தோட்டு வச்சு நல்லா உட்புற வைக்கணும் எத்தனையோ தொடங்கி தொடங்கி விடுறதை விட இல்லவா தமிழ்ச்சங்கம் தோன்றத்தான் வேணும் ஆனால் சும்மா வெறும் கவிதை எழுதிட்டு இருந்துடக்கூடாது அத்தானு நான் தானே பொத்தானு நீ வேணும் அல்லவா நல்ல பழந்தமிழர்களை எடுத்து எவையெல்லாம் பதிப்பிக்கப்படவில்லை அதை அருமையா பதிப்பித்து உரையுடன் வரலையோ உரையுடன் பதிப்பித்து அதெல்லாம் கொஞ்சம் நாட்டில் அதை பற்றி சொல் பாடத்திட்டமாக வைத்து செய்யணும் சும்மா ஏன்னா இந்த இருக்கிற ஊரில் இருக்கிற கவிதையெல்லாம் எழுதிட்டு வராங்க அதை பதிப்பிச்சுட்டு அது பெரிய தமிழ்ச்சங்க கொஞ்சம் குப்பைன்னு இருக்கும் இல்லை எங்கே செய்ய விட போகிறான் நான் நீனு முன்ன நிற்பேன் யாரு இந்த மாதிரி ஆள் தான் எங்கள் ஐயா மாதிரிலாம் நிற்க போகிறாங்களா டிவி கோபாலயர்னா நச்சினா நச்சினாவை பதிப்பிக்கணும் இதை பதிப்பிக்கணும் பாரு என்னை சொன்னால் அப்படி சொல்லுவாங்க இதெல்லாம் பழங்காலம்ல அளவு குப்பை இவர் என்ன கவிதை அத்தானும் ஆந்தானே பொத்தானும் நீதானி என்ன அருமை பற்றிக்கலாம் கவிதை நாட்டை எப்படி வளர்க்கும் தெரியுமா மொழி வளர்க்கும் தமிழ் வளர்க்கும் நாட்டை வளர்க்கும் குப்பை போயிடலாம் ஆனா தமிழ்ச்சங்கம் இருந்ததுன்னு சொன்னா மீண்டும் அந்த மாதிரி உட்கார்ந்து பெருமானே எடுத்து ஆராய்ந்தாலாம் அதெல்லாம் இறைநாள் கலவியில் உரையில் இருக்கு முதல் சங்கம் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பது ஆண்டு இருந்தது அடுத்த சங்கம் மூவாயிரத்தி ஐநூறு அடுத்த இந்த மாதிரி புக்கில் அமைந்திருந்து கொள்ளோ உடன்படி புக்கில் இருந்த உயிர்க்கு இன்னும் யான் எனதென்னும் செருக்கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் அப்ப வானோர் உலகம் வேறு வானோர்க்கு உயர்ந்த உலகம் அது எங்கடா இருக்குது இப்ப இதெல்லாம் முத்தி பேட்டை குறிக்கிறது மக்குபேல ஒரு இடம் மூணு இடம் சொல்லியிருக்காரு இதுக்கெல்லாம் பேத்தன என்ன பண்றது வானோர் உலகம் உயர்ந்தது ஐயப்ப உலகத்துக்கு போவார்னு சொல்லுத தள்ள இருக்க வேண்டியதான் முன்னும் ஒரே வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் அதுதான் நம்ம சித்தாந்தம் என்ன சொல்லுது வானூர் உலகம் பதமுத்தி அதுக்கு உயர்ந்த உலகம் தான் வீடு வேற்று உலகம் என்றெல்லாம் சொல்லுது குறிக்கிறார் அவரு அதுக்கெல்லாம் என்ன ஒரு இதுல ஆயிரத்தி முன்னூத்தி பேர் ஒண்ணு இருக்குது அதெல்லாம் முருகா முருகா அதனால அப்படி எல்லாம் இருந்தா தான் திருக்குறள் ஏ தவிர இதெல்லாம் சும்மா வேணா பேத்தினா பேசிட்டு இருக்க வேண்டியதான் சிவம் எனவே அன்பு ஆண்டு மீளா அருள் புரிவான் நாடு அது இந்த பாட்டு சொல்லி விட்டுட்டனே தமரணிய புவனம் முழுதொருங்கின்றால் தடாதகாதேவி என்று ஒரு பெயர் தரித்ததும் உமையம்மை தடாதக என்ற பெயரோடு கூட ஒரு ஆட்சி செய்த இடம் எது இவர் இந்த அம்மா வந்த உடனேயே கணவனார் வந்துட்டார் யாரு அவர் வந்து என்னன்னு கேட்ட இது சொக்கநாதரா வந்தார் வந்தார் அப்புறம் புள்ள ரெண்டாவது புள்ள முத புள்ள அதிகமா வராது ஏன் அரச மரம் கண்டா உட்காந்துரும் அது உடம்பு கொஞ்சம் கனம் வன்மை அதனால சிவ சிவ யாராவது சொன்னா கூட தம்பி அழகிட்டு போங்கன்றோம் அல்லவா என்ன தம்பினா வரவேற்றுன்னு அதனால குமரவேல் வழுதி உக்கிரன் என பேர் கொண்டதும் எதனால அந்த மூணு பேரும் பாண்டி நாட்டுக்கு வந்தாங்கன்னாரு குரல் சாமி சொன்னார் அல்லவா ஆட்சி செய்ய வந்தாங்கன்னார் நீ ஒன்றுப்பா அதெல்லாம் மேம்போக்க ஆடுறது என்ன தமிழ் எங்க இருக்குன்னா தன் தமிழ்நாட்டுலதான் இருக்கு இந்த தமிழை சாப்பிடணும் அதை நம்ம நேர தமிழை சாப்பிடணுங்கிறதுக்காக வந்தோம்னா அதிகாரமா போடும் அதனால நாங்கெல்லாம் ஒருத்தரா வந்ததுக்குன்னு கேட்டா தன் தமிழ் மதுரம் கூட்டுணை எடுந்த வேட்கையால் எனில் இந்த தமிழ் மது தமிழுடைய இனிமையை தான் ஒருத்தர் மட்டும் சாப்பிட்டா போதாது அம்மா மட்டும் சாப்பிட்டா போதாது அப்பா மட்டும் சாப்பிட்டா போதாது பிள்ளையும் சாப்பிடணும் எனவே அப்பா அம்மா புள்ள எல்லாம் மூணு பேரும் சாப்பிடறதுக்காக வந்த இடம் எந்த நாடு மதுரை என்றால் இக்கொழி தமிழ் பெருமை யார் அறிவார் என்று கேட்கிறார் மதுரை கிழமை மதுரை கிழமை ஒரு நூல் பாருங்க பன்னிரெண்டு நூலுக்கு மேல பாடியிருக்கார் அருமையான நூல் <laughs> அதுல ஒரு நூல் தான் ஒரு காலையில் இவங்கெல்லாம் படிக்கும்போது படிக்கும் படிக்கும்போது கண்டர்கள் இன்பா எல்லாருக்கும் தெரியும் அதான் கடவுள் வழிபாட்டு நூல் அவ்வளவு அருமையான நூல் என்ன பண்றது எனவே ஆகவே இப்படிப்பட்ட அந்த பெருமான் அவனுக்குரிய நாடு எது என்று சொன்னால் அன்பு ஆண்டு மீளா அருள் புரிவான் நாடு ஒன்றும் பாண்டி நாடே தெளி அப்ப நம்முடைய பெருமானுக்குரிய நாடு எதுன்னு கேட்டா தென்பாண்டி நாடுதான் அப்ப அப்போ அவனுடைய பெயர் என்ன தேவர்பிரான் அவனுடைய நாடு என்ன தென்பாண்டி நாடு இப்ப ஊர் நாடு ரெண்டும் சொன்னார் இனி மேல சொல்லுறா பாருங்க தாடாடு பும்சோலை தத்தாய் நமையாளும் மாதாடு பாசத்தன் வாழ்பதியன் ஊர் எந்த ஊருப்பா அப்படின்னு கேட்கிறார் என்ன தாதாடு பூஞ்சோலை தத்தாய் கிளியே நீ சமத்து எங்க இருப்ப தெரியுமா நல்ல மகரந்த பொடியோடு கூடியிருக்கிற நல்ல மலர்கள் அந்த மலர்கள் எங்கெல்லாம் நிறைந்திருக்கின்றனவோ அங்கெல்லாம் நீ போய் ரீங்காரம் பண்ணுவேன் ஏ அப்பதான் உனக்கு வேண்டிய உணவு மற்றதெல்லாம் கிடைக்கும் அதனால தாதாடு பூஞ்சோலை தத்தாயின் இடையே இங்க வாம்பா என்ன செய்யணும் நமையாளும் மாதாடு பாகத்தன் வாழ்பதியன் நம்ம எல்லாம் ஆட்சி செய்கிற பெருமான் இருக்கிற ஊர் என்னடா ராஜா இங்க சொல்லு பார்ப்போம் ஊர் இந்த ஊரு பாடுகின்ற ஊர் என்று கேட்டார் கேட்ட உடனே அது சொல்லுது கோதாட்டி பத்தரலாம் பார்மியில் சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தர கோச மங்கை பத்தரெல்லாம் எல்லாம் எந்தெந்த அறிவுரை இருக்காங்களோ அவங்களெல்லாம் பார்மியில் சிவபுரம் போல் கொண்டாடும் சிவபுரம் என்று செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏற்ற பணிந்து அந்த சிவபுரம் எப்படியோ அது போன்ற இந்த கோஷம் அங்கே என்று கருதி அந்த உத்தர மோசத்தை சொல்றாங்க எனவே அந்த ஊர் தான் பாவனு அவருக்கு ஊர் பெருமானுக்குரிய ஊர் இல்லைங்களா என்று சொல்லி அதெல்லாம் அந்த உத்தர கோஷம் அங்கேயே ஊராக கொண்டிருக்கிறார் அடுத்தது பாருங்க இனி ஆறு அவனுக்குரிய ஆறு இதுனர் செய்யாமாய் பங்கிரையில் செல்வி பாருங்க அந்த கிளி இது வரைக்கும் கிளின்னு சொன்னது இப்ப செல்வி பெண்பாலாகவும் ஆக்கிவிட்டார் ஏன்னா பேசுறது பெண்பாலாக இருந்து பேசுகிறார் அதனால எங்கம்மா நீ ஒரு பெண்ணு நானும் ஒரு பெண்ணு நீ ஐயாவோட இருக்கணும் நானும் ஐயாவோட இருக்கணும் நல்ல செல்வி இல்ல நீ செவ்வியவாய் செய்யாவாய் பஞ்சீரைகள் செல்வி இந்த செய்யவாய்ன்னு சொன்ன பரிமையில போன்றவங்க எழுதினாலுமே சிவந்த வாயினை உடைய மாட்டார் ஈண்டு சிவப்பு உள்ளும் புறம்பும் இரண்டையும் குறித்தன அப்படின்ற உள்ளும் புறம்பும் புறம்பும் நிறத்தால் சிவப்பு உள்ளையும் அருமையான செவ்விய சொல்லாய் நல்ல தீஞ்சொல்லாய் யாருக்கு இன்னாமை பெறால் சொல்லாய் இருக்கிறது அல்லவா அது செய்ய வாய்ப்பங்கிளியே நீ அருமையான கிளி அல்லவா அதனால செல்வி நம் சிந்தை சேர் ஐயன் பெருந்துரையான் ஆறுரையாயி நமக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற பெருமான் இருக்கிறானி அவனுக்கு உரிய ஆறு என்ன ஆறு என்று சொன்ன தையாளாய் வான் வந்த சிந்தை மலம் கழுவ வந்திழையும் ஆனந்தம் கான் உடையான் ஆறு அப்பா இல்லை பாருங்க காவிரியோ தென்பெண்ணையோ பாலாற்றையோ சொல்லல கண்ணியும் சொல்லல ஒரு தனி என்ன நாற்பது பக்கம் மட்டும் கிழிச்சா <laughs> அப்படியே பெருமான் பாடிய பாடல் அதனால என்ன ஆறு தெரியுமா என்றால் தையலாய் வான் வந்த சிந்தை மலம் கழுவ வந்திழையும் ஆனந்தம் கான் இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற தண்ணி எல்லாம் என்ன பண்ணும்னு கேட்டா அதுவும் மலம் கடுவும் தங்கள் மலம் கடுவார் வந்து சார் தனினான் ஆனா இங்கேயும் மலம் கடுவன்னாரு என்ன வேற்றுமைனா அது புறமலம் இது அகத்து மலம் புறமலத்தை கழுவதற்கு இந்த ஆறெல்லாம் பயன்படும் திருவள்ளுவர் புறந்தூய்மை நீராணுமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணும் இது புறந்துணி சோப்பானமையும் சொல்லலைங்க மேலனாவது சோப்பும் இல்லை சோப்பு இல்லை அவர் காலத்துல சோப்பு இல்லை அது இப்ப இருக்கிற சோப்பெல்லாம் என்னமோ கலப்படம்னு சொல்றாங்க உடம்புக்கு வங்கடுதல் அந்த காலத்துல சோப்பா எல்லாமே ஒரு கொஞ்சம் முறை முறைன்னு இருக்கும்படியான சில கல் வச்சிருப்பாங்க அது எப்பாவது தேய்ப்பாங்களாம் கல் சோப்பு ஒண்ணு ரொம்ப ரெண்டு மூணு நாள் சரியா தேய்ச்சி குளிக்கலன்னா அந்த சொர சொரப்பா இருக்கணும் அந்த கல் அப்பதான் தேய்க்கும் அப்படியே தேய்ச்சி விட்டுருவாங்க தேய்ச்சி விட்டு குளிச்சுடுவாங்க அப்ப போய் குளிச்ச உடனே அருமையா இருக்கும் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினார் என்று சொன்னார் அது புறமலம் ஆனா இங்கே அகமலம் அகமலம் எது ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்று மலங்களையும் போக்கும்படியான ஆனந்தம் என்று சொல்லுகின்ற ஆறுதான்ப்பா அவனுக்குரிய ஆறு அப்படின்னு அப்போ பெருமானை அடைந்தவர்களுக்கு என்ன கிடைக்கும் அந்த மூன்று மலம் நீக்கும் மும்மை மலம் அருவித்து முதலாய முதல்வன் தாழ் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் இதெல்லாம் சொல்லாருக்குனாலே அந்த மூன்று மலங்களையும் அறுக்கும்படியான அமைப்பு தங்களின் மன்ன ஆணவமான படலம் கிழித்து அறிவில் காணறிய மெஞ்ஞான கண்காட்டி பூணும் அடியானத்தார் பொருளும் ஆன்மாவும் காட்டி கடியார் புவனமுற்றும் காட்டி எல்லாம் கந்தல் இருந்தா கந்தல் இப்படி எல்லாம் பெருமானுடைய அந்த அமைப்பு ஆறு எதுன்னு கேட்டா இங்க இருக்கிற காவிரி தென்பண்ணை பாலாறெல்லாம் இல்ல அக அழுக்கை நீக்கும்படியான மூன்று மல அழுக்கை நீக்கும்படியாக இருக்கிற ஆனந்தம் கான் உடையான் ஆறு ஆனந்த ஆறுதான் பெருமானுக்கு என்று உரிய ஆறாகும் என்று சொன்ன அருமை சரிங்களா அப்புறம் அடுத்தது என்ன மலை என்ன மலையினர் கிஞ்சுகவாய் அஞ்சுகமி கேடில் பெருந்துரைக்கோன் மஞ்சம் மருவும் மலை பகராய் கண் கிஞ்சுகவாய் அஞ்சுகமி அருமையாக பேசுகின்ற அல்லவா அந்த அஞ்சுகம் கிளி நீ வாய் திறந்து பேசினாலே ரொம்ப எல்லாருக்கும் இனிக்கும் அப்படிப்பட்ட அருமையான கிளி அந்த கிளியாக இருக்கிற நீ தேடில் பெருந்துரைக்கோன் என்றுமே அறிவில்லாத திருப்பெருந்துரை அதற்கு தலைவனாக இருக்கிற பெருமான் அவன் மஞ்சன் மருவும் மலை பகராயி மஞ்சன் மஞ்சன் மஞ்சன் என்ன மேகம் மேகம் போன்று கொடுப்பான் கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாற்றி எண்ணாற்றுங்கொள்ளோ உலகம் நமக்கு இன்ன தந்தா இன்ன தருவாங்கிற அந்த எண்ணத்தை போல் முதல்ல கணக்கிட்டுக்கிட்டு வராமே நம் கடன் பிறருக்கு கொடுப்பது அப்படி ஈடுவது அப்படி இருப்பவர்களுக்கு தான் ரொம்ப அருமையா இருக்குமா என்று அதே கூட சொல்லிட்டார் ஈதல் எளிதே மாவன் தோன்றது கொடுக்கறது எவன் கொடுத்துடலாம்டா உள்ளன்போடவும் நல்ல எண்ணத்தோடவும் கொடுக்கிற அமைப்பு இருக்கு அதான் பெருசை தவிர கொடுக்கிற சும்மா மதிப்பு கூட கொடுத்துருவான் இதில் <laughs> எழுதிய மாவன் தோன்றல் இதில் ரொம்ப சுலபம்ப்பா அது நல்ல உள்ளத்தோட கொடுப்பதெல்லாம் இருக்குது என்று சொன்ன <laughs> ரொம்ப அருமை புறநானூர்லாம் அருமையா மீண்டும் அந்த பாடல்லாம் நல்ல மக்களுக்கு சொல்லணும் வீரத்தை பற்றி சொல்லும்போது அரசனுக்கு சொல்லணும் படைஞர் இருக்காங்களே இந்த மாதிரி சிப்பாய்களா போறாங்களே அவர்களுக்கு எல்லாம் அருமையா அந்த பழைய புறநானூறு போன்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லணும் பதிற்றுப்பட்டு இதெல்லாம் இங்க எம்ஏ படிக்கிறவனுக்கே அதிகமாக வைக்க வைக்கல சொல்லவும் இல்லை நடை கடினமான நடை பதிட்டு பத்து நடையெல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் வரணும் தமிழ்ச்சங்க வைத்தால் அப்படிலாம் சரி போவது முதல்ல வைக்க முதல்ல தமிழ்ச்சங்கம் மீண்டும் நடைபெறுவது வைத்து பல நூல்கள் இல்லையாம் பாடல பல நூல்கள் இல்லையா எல்லாம் அருமையான நூலகம் மதுரை தமிழ்ச்சி அது போல யாழ்ப்பாணத்துல ஒரு பெரிய நூலகம் அயோக்கிய நெருப்பு வச்சுட்டாங்க நெருப்பு வச்சுட்டான் எவ்வளவு அருமையான நூல் தெரியுங்களா கிடைக்க கூடியாத நூலா இருக்கான் படா பாவிகள் வச்சுட்டான் இப்ப அது மட்டும் இல்லதான் எழுதுறாங்க எழுதியெல்லாம் வெளியிட்டு இருக்கேன் இலங்கையில சிங்களவர்கள் தான் உரிய இடம் இந்தி தமிழர்கள் வந்து குடியேறினார்கள் என்று ஆங்கிலத்தை எல்லாம் எழுதுறாங்க இவங்களெல்லாம் எழுதியிருக்காங்க சான்றோடு கூட எழுதுறாங்க நீங்களும் எழுதியா ஆங்கிலத்தில் எழுதி மொழிபெயருங்க மற்ற இடத்துக்கு போட்டோம்னு இவங்களும் எழுதுறாங்களாம் நாட்டினுடைய வரலாற்றையே மாத்துறாங்க சிங்களவர்களுக்கு உரியது தமிழர்கள் வந்து குடியேறியவர்கள் இப்படி எழுதும்போது ஆங்கிலத்துல எல்லாம் அமெரிக்காவிலையும் இருக்கு ஆட்சியில் என்ன கண்டான் ஐசி சிங்களவர்களுக்கு தான் இலங்கை உரியதாட்டுக்கு தமிழன் போய் அலையிறான்ல என்ன அப்ப என்ன நினைப்பான் உண்மை அல்லாதல்ல உண்மைன்னு கருதுவான் இப்படியெல்லாம் ஆனால் தமிழனை போல் வாழ்ந்தவனும் இல்லை தமிழனை போல் அடிகின்றவனும் இல்லை அதனாலதான் அந்த அந்த சுதந்திராத்திரி அன்னைக்கு பேசணும்னு சொல்லி சொன்னாங்களே அது சுதந்திராத்திரி அன்னைக்கு பேசினது திருக்கைதீஸ்வரம் தான் அந்த திருக்கைதீச்சை பார்த்தா எல்லாருக்கும் அழுக வரும் ஏன்னா அந்த திருக்கேத்திரம் யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு அறுபது மைலுக்குள்ள இருக்கு பதினாலு ஆண்டுகளுக்கு முன்னால அப்படியா ஆமா அது மாதிரி ஆகுமா ஆகவே அதை பதினாலு ஆண்டுகளுக்கு முன்னாலே கோயிலில் வந்து சுற்றி வைத்து அருமையா இருந்திருக்கு நம்முடைய ஞான சம்பந்தர் பாடுகிறார் பாலாற்றங்கரையில் இருக்கிற திருச்சேதிபுரம்னு அங்கே பாலாறுங்கிறது என்னன்னா ஆறு இல்லை ஒரு குளம் இருக்குது அந்த அந்த கோவிலுக்கு அதுக்கு சும்மா பக்கம்தான் இப்ப இங்க இருந்து நம்ம உடுப்பி மாதிரி தான் இருக்கும் அதுல இருக்கு அது அதனால நல்ல அருமையான தண்ணி அது பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயில் இருக்கு அதுதான் ஞானசம்பந்த பெருமான் பாலாறு என்று வைத்து பாடுகிறார் இப்ப பெருமானுக்குரிய எது அந்த ஆறு சொல்லி ஆயிற்று அடுத்தது எது மலை என்ன மலையினர் பாருங்க கிஞ்சுகவாய் அஞ்சுகமீ பேரில் பெருந்துரைக்கோன் மஞ்சன் மருவும் பகராயின் மஞ்சன் மஞ்சன்னா என்ன மேகமாக இருப்போம் மேகம் என்ன செய்யும் கைமாறு வேண்டா கடப்பாடு செய்யும் அது போல பெருமானும் மஞ்சன் போல உதவான் மேகம் போல உதவான் அப்படி செய்வானும் அப்படி உதவுகின்ற பெருமான் அவன் எழுந்துள்ள இருக்கிற மலையை என்னன்னு சொல்லு அவன் வாயினால சொல்லுப்பா அப்படின்னா நெஞ்சத்து இருள் அகல வாழ்வீசி இன்பமரும் முத்தி அருளுமலை என்பதுதான் ஆய்ந்து அப்பா இல்லை முத்தி அருள்மலை அப்படின்னு யாருன்னு கேட்டீங்கன்னா முத்தி அருள்மலை சீக்குவல் டு பெருமான் தான் பெருமானே திருமலையாக இருக்கிறான் என்று சொல்லு அண்ணாமலையான் அடிக்கமங்கிற மாதிரி இந்த அண்ணாமலையாங்க பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அறிவித்திரல் மலலை முட வகிர அண்ணாமலை பொதுவார்வினை வடுவாவண்ணம் அருவி என்றாரு அப்படிப்பட்ட அருமையான அமைப்பு அவனுக்கு மலை என்னன்னு கேட்டாரு இதான் மலை மலை பெருமானாய் முத்தி அமரும் மற்ற மலைகள் எல்லாம் வளமெல்லாம் தரும் என்னென்ன கேட்டு நம்முடைய மலைன்னு சொல்லும் போது வளம்னு சொன்னதுனால புறநானூறு ஞாபகத்துக்கு வருது பாரி பரம்பை முற்றுகை போட்டாங்களாம் போட்டவனு நீ வந்து இந்த ஒரு மாசம் என்னப்ப ஒரு ஆண்டே முற்றுகை போடுற ஏன்னாரு எங்களுக்கு வெளியில இருந்து ஒரு பொருட்கூட வர வேண்டியதில்லை உள்நாட்டு பொருளே எங்களுக்கு எல்லாம் இருக்குதுன்னாரு உழவர் உழாதன நான்கு பயனுடைத்து முன் விவசாயம் எல்லாம் விட வேண்டியதில்லை மழை கிட பெய்ய வேண்டியதில்லை என்னன்னாரு ஒன்று சிறு இலை வெதிரின் நெல் விளையும் நீ மூங்கில் அடிச்சு அது ஒன்றும் மழை கிடலாம் அதிகமாக வேண்டியதில்லை நல்லா அருமையாக வளைஞ்சிருக்கும் அந்த மூங்கில் அடிச்சு அருமையாக சாப்பாட்டுக்கு போதும் போதுமே இரண்டு தீஞ்சுளை பழவின் பழம் போக்கும் நீ பலாப்பழம் அருமையாக அது பாட்டுக்கு பெருசு பெருசு பெருசாக இருக்கும் இப்ப மாதிரி இல்ல ஒரு ஒன்னு சீர்னா நல்ல ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிற குடும்பத்துக்கு மூணு நாளைக்கு வரும் ஆமா எவ்வளவு சொல்ல தின்னீங்க <laughs> நல்ல பெருஞ்சுளையா அருமையா இருக்கிறது அதனால எனவே தீஞ்சுளை பழவின் பழம் ஊர்க்கும் நீ மூன்றே அணிர ஓரி பாய்தலின் திணி குன்றம் தேன் தொரியும் நீ வெறும் பலாப்பழம் சாப்பிடாது இப்பதான் நம்ம ஐயா சொன்னாங்க தேன் வந்து பார்த்தா இனிப்பே தவிர ஆனா அதனுடைய தன்மை என்ன சொன்னீங்க கசப்பான் அதனால சேர்ந்து சுகர் இருக்கும் கூட சாப்பிடலாமா பார்த்தீங்களா இதெல்லாம் யாருக்கு தெரியுது அந்த மருந்தினுடைய நோய் நாடி நோய் முதல் நாடி அது வாய் நாடி வாய்ப்பு செயல் நாட அது மாதிரி இருக்குது அது மாதிரி அதுல மூன்றே அது மாதிரி இருக்குமா நான்காவது என்ன கொடுங்கொடி வள்ளி கிழங்கு வீழ்க்கும் மீ வள்ளி இருக்குது எனவே வள்ளிக்கிழங்கு பலாச்சொலை அப்புறம் சிறு தனி நெல் நெல்லரிசி தேனு எல்லாம் இருக்குது நீங்க எத்தனை நாள் முற்றுகை போட்டாலும் கூட நாங்க பாட்டு அருமையா சாப்பிட்டுருக்கோம் அதான் குளக்கரிதாய் கொண்ட கூட்டாகி அப்புறம் என்ன நிலைக்கரிதாம் நீரது அரண் அறம் எப்படி இருக்குன்னு தெரியுமா மதில் எப்படி இருக்குன்னு தெரியுமா குளர்க்க அரிதாய் எத்தனை ஆண்டு நீங்க போய் படையெடுத்தா கூட அந்த அந்த மதிலை தனதாக்க முடியாதான் கொண்ட கூத்தாகி உள்ள அந்த மக்களுக்கு என்ன வேணுமோ அதை பிற நாட்டை எதிர்பார்க்காமயே சாப்பிட்டு அகத்தார் நிலைக்கலிதாம் நீரதரன் ஆனா வெளியில இருக்கவே விரைவில் வந்து தாக்க முடியாது ஆனா உள்ள இருக்கிறவன் ஒரு நிமிஷம் தான் வெளியில வந்துடணும் திருவள்ளுவர் ஒரு புலவனும் புலவர் அல்ல புலவருக்கெல்லாம் புலவர் எங்களை எல்லாம் அரண் சொன்ன இதை படிச்சுட்டு சொல்லுவோமே தவிர எங்க புத்தியில் அப்படி ஒன்றும் தெரியல மணி நீரும் மண்ணு மலையும் அப்புறம் மனிதர் காடும் உடையதாகும் என்றெல்லாம் சொன்ன என்னென்னமோ சொன்ன என்ன பண்ற திருவள்ளுவர் சொன்ன யோகியதையா படிச்சா திருக்குறள் அந்த வாக்கு உண்டாமலாம் படிச்சா நல்லது என்ன பண்றது பார்த்தோம் நான் கூட ஒண்ணு ஏதாவது ஒரு தடவை எழுதணும் எழுதுறது எனவே அப்போ மஞ்சன் மரவு மலைபகராய் நெஞ்சத்து இருளகல வீசி வீசி இன்பமரும் உத்தி அருடுமலை என்பதுதான் நெஞ்சத்துல இருளை நீக்கியும் வாழ் வாழ்னா ஒளி நெஞ்சத்துல அந்த ஒளியை உண்டாக்கியும் வீசி இன்பமரும் பாருங்க மூன்று அமைப்பு நெஞ்சத்துல இருக்கிற இருள் நீங்கணும் மாறாக ஒளி வரணும் ஒளி வருவதோடு கூட நெஞ்சத்தில் எத்தனையோ கவலை நெஞ்ச கனகல்ங்கிறாரு கனமான கல்லுங்கிறாரு ஏன் போட்டு தாய்கிட்டே இருக்கு நம்ம அதனால நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக பஞ்சத்தருள் சண்முகனு கேள் சேர் செஞ்சற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரானை பதம் பணிவாம் நெஞ்சம் கல்லாம் கண்ணினைய மரமாம் தீவினையும் ஒருவருக்கு ஒருவர் விஞ்சுவாங்க இல்லைங்களா இப்படி அந்த இருளகல ஒளி தந்து இன்பத்தையும் கொடுக்கும்படியான முத்தி ஆறுடு மலை என்பதுதான் ஆங்கு அப்ப முத்தியை தருகின்ற மலை எதுவோ அந்த மலைதான் அப்ப எது பெருமான் எழுந்துள்ளிருக்கிற கைலாய மலைன்னு சொல்லலாம் காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானி போற்றி போற்றி அந்த மலைதான் பெருமான் அந்த அவனுக்குரிய மலை என்றார் இனியும் இம்பிப்பாரே வந்து எம்பு கூடு புகழ் என் கிளியே பாருங்க அந்த கிளி என்ன பண்ணிச்சுன்னா கொஞ்சம் அப்படியே உள்ளதான் இருக்கு இப்படி இதுகிட்டயே மூங்குறுத்தது கொஞ்சம் அப்படியே தத்தி தத்தி தத்தி கொஞ்சம் பின்ன போய் அப்படி மூஞ்சி வச்சுதான் உடனே நம்ம ஒருத்தருமில்ல அட்டென்ஷன் அப்படிங்கிறமே ஏன் தமிழனுக்கு அப்படி சொன்னாதான் விளங்குது அனைவரும் இங்கு நோக்குங்கள் என்று சொன்னா ஜன்னி பிறந்துடும் ஜன்னி பிறந்துடும் அதனால தம் கவனமெல்லாம் முழுமையாக செலுத்துங்கள் என்று சொல்லுவதற்குல அதே தான் இப்பாடே வந்தி எம்பு ராஜா அப்படி பின்னாலே தவி தவி போற மூட்டையெல்லாம் இங்க வச்சுக்கிற இங்க வாடா பக்கத்துல வாடா யோனிடா இப்பாடே இந்த பக்கம் வந்து எனக்கு சொல்றா ராஜா வந்தி எம்பு ரொம்ப அருவி பாருங்க ஏன்னா அந்த கிளி அப்படி போகணும் செய்ய முடியலவா அதனால கூடு புகழ் கூடு அல்ல என்னிடத்துல வாப்பா புகழ் கிளியே நான் கேட்கிற கேள்விக்கு கொஞ்சம் புகழ் பதில் சொல்லுப்பா என்ன சொல்லணும் ஒப்பாராச்சிருடையான் சிறுடையான் சரி நம்முடைய பெருமான் ஊர்ந்து வர்றானே ஊர்ந்து வருதல் என்ன ஊர்தி விடை விடையும் சரி அந்த ஊர்ந்து வருகிறானே அந்த ஊர்ந்து எதுப்பா அவனுக்கு இப்ப கடிலாக்கா இந்த எதுவா அப்படின்னு கேட்கிறோம்ல என்னென்னமோ வண்டி இருக்கு ஆனா கடிலாக்கு தான் அந்த ரொம்ப சிறப்புன்னு சொன்னாங்க பெரிய வண்டியா இருக்கும் ஏறி போனோம்னு சொன்னா எத்தனையோ வந்து மயில் போனா கூட தெரியாது சீர்காழியில பழைய பஸ் ஸ்டாண்ட் நிறுத்துவாங்க புது பஸ் ஸ்டாண்டு போய் எட்டப்படும் பத்து பர்சன்ட் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இப்ப கடையெல்லாம் வச்சுட்டாங்க நீங்க முன்னெல்லாம் அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே ஒரு அருமையா மாளிகை இருக்கும் வெள்ளை மாளிகைன்னு பேர் அதுல சீர்காழி அருணாச்சலம் யார் இருந்தார் அவர் தான் அந்த வெள்ள மாளிகையில வாரந்தோறும் பெரிய புராணம் வந்து சொல்லுங்கன்னு சொன்னேன் அவர் இருந்த காலத்துல சொல்லியிருக்கிறேன் போய் திங்கக்கிழமை சோமாரமா போய் என்ன கல்லூரி நாலே நாலு மணிக்கு விட்டுடும் ஏறணும்னா சீவாடிக்கு அஞ்சரைக்கு போடலாம் ஆறுக்கு தொடங்கலாம் எட்டுக்கு முடிக்கலாம் சாப்பிடுவோம் எங்க வந்தோம் ஆமா இப்பாடே வந்து வந்து எம்பு கூடு கூடு புகழ் எங்கிட்ட சொல்லுப்பா எங்கிடியே ஒப்பாடா சீருடையான் ஊர்வதன் தனக்கு ஒப்பு இல்லாத பெருமான் எதன் மீது வந்து வருவான் எந்த ஊர்தி வச்சிருந்தான் என்று கேட்டா சொல்லு பார்ப்போம் அப்படிங்க அவன் உருண்டு வருவது எதுலன்னு கேட்டா எப்போதும் தேன்புறையும் சிந்தை சிந்தையராய் தெய்வப்பெண் ஏன் திசைப்ப வான்புறவி ஊரும் மகிழ்ந்து வான் புறவி என்ன பண்றது அல்ல அண்ணாமலையார் அல்ல அண்ணாமலையார் அடித்த நலம் செஞ்சிருங்க நாம நம்ம பிள்ளைகளை அந்த மாதிரி பழக்கல சத்தில் எப்படி இருக்காது